கருமாறில் கண்டிர கங்குல் கரைந்தது காலை மலர்ந்தது வே தடுமாறும் பக்தர்க்கு தஞ்சம் நீ துஞ்சல் ஏன் எழுந்திரம்மா கண்டிர கங்குல் கரைந்தது காலை மலர்ந்தது வே தடுமாறும் பக்தர்க்கு தஞ்சம் நீ துஞ்சல் ஏன் எழுந்திரம்மா எழுந்தருள் எழுந்தால் தான் எல்லா உயிரும் எழும் நீ அறியாததா விழித்திர விழித்திர வெளியெல்லாம் ஒளி வெள்ளம் பரவட்டுமே எழுந்தருள் எழுந்தால் தான் எல்லா உயிரும் எழும் நீ அறியாததா விழித்திர விழித்திர வெளியெல்லாம் ஒளி வெள்ளம் பரவட்டுமே கதிரவன் எழுகுதிரை பூட்டி உன்னை காண வந்தான் திருக்கோயில் கதவம் திறவாதா என ஏங்குகின்றான் மோனத்தவம் கலைந்து முனிவர் யோகியர் தேடி வந்தார் ஞானப்பால் தரும் தாயே தாழ்த்திரவாய் தயை செய்வாயே வேட்காடு பூக்காடு சோலைகள் மலர்ந்து மனம் வீசுதே பறவைகள் பாட்டிசை கேட்டு மயில்களும் ஆடுதே மணி ஒலி செவிகளில் புகவில்லையோ மங்கையற்கரசியே அணி அணியாக மக்கள் கூடினர் உன்னை ஆராதிக்கவே திக்கு பாலகர் வந்தனர் கொட்டு முரசு கொட்டுதே பட்டு பீதாம்பரம் மணிமணிகள் வந்து குவியுதே கங்கையும் நீராட்ட வந்தனள் உன் கவின் முகம் பார்க்கவே கண்ணாடி காட்ட நின்றனள் திருமகள் எழுந்திரம்மா மரகத வீணை மீட்டுகிறாள் கலைவாணி சுகராகமே நாரதகானமும் நாதசுரமேளவும் அரிமதுரமே திருமால் அயன் அரண் தேவர்கள் சேர்ந்து வந்தார் கணபதி முருகனும் விரைந்தார் கதவம் திறந்திடம்மா நவகிரகங்களும் ஒன்று சேரும் நல்ல நேரம் இதுவே பவபயம் போக்கி ஆட்கொள்ளவாவா பார்வதியே கலியுகத்தில் நீயே கண்கண்ட தெய்வமன்றோ புது யுகம் படைக்க கூறு புகலிடம் காட்டு அம்மா பள்ளி எழுச்சி கூறி நல்லவரெல்லாம் பல்லாண்டு பாடுவார் உள்ளம் கழிக்க உயிர் துளிர்க்க உறக்கம் நீங்கு ஐந்து தலை நாகம் மரவணை சுருட்டி அகன்றும் கூட அடியரை காக்கும் அவசரமின்றி அயர்ந்தது ஏன் உறங்கவில்லை நான் இது யோக நித்திரைதான் கலங்காதே என குறிப்பாய் உணர்த்துவாயோ போதும் அம்மா பொய்யுறக்க நாடகம் போதும் போதுமே வாது செய்யாமல் வந்திடு அவயவரம் தந்திடம்மா கல்கல் எனவே கால் சிலம்போசை ஒலிக்கட்டுமே கைவளை குலுங்க அபிநய நளினம் நடக்கட்டுமே மெல்ல எழுந்து மெல்ல நடந்து மெல்ல கதவம் திறப்பாய் மல்லிகை பூ போலும் பாதம் மனக்கவலை தீர்க்குமே புது நீராடி புதுப்பட்டுடுத்தி புன்னகையோடு வருதனி போற்றியம் வாழ்முதலாகிய செல்வமே கருமாறி உருமாறி பிறந்தாலும் நின் திருபடி மறவாததோர் கரியருள் விதியையும் வெல்ல வல்ல மரியருள் காளிகாம்பா உலகெல்லாம் படைப்பவள் காப்பவள் துடைப்பவள் நீதானே இடையிலே மறைப்பதும் அருளலும் நினக்கு இயல்பே என்றோ நிலம் நீர் தீ காற்று வெளியென ஐந்தும் பலவாக கூடி நின்னிலும் என்னிலும் கலந்து விளையாடல் வியப்பாகுமே நீ தரும் கரஞ்சாம்பல் திருநீர் பிணி தீர்க்கும் மருந்து நின் கோயில் வாசல் வந்துனை காண்பதுவோ விருந்து பால்குடம் தலைமேல் வைத்து பாவையர் வந்தனர் காண் ஏற்றிடு அபிஷேகம் அலங்காரம் இமவான் திருமகளே பண் தந்து அதற்கேற்ற பாடல் தந்து பாடுக என்பவளே சொல் தந்து சுடர் தந்து என் கவிகளில் நடமாடும் சுந்தரியே விண்ணவர்கள் குறை நீக்கி மன்னவர்கள் குறை கேட்க வந்தவளே உன்னை போல் ஒரு தெய்வம் என்னை பொறுத்தவரை இல்லை என்பேன் இருள் கூந்தல் முடித்து உடை திருத்தி எழுந்து வாராய் அருள் வாக்கு கேட்க காத்துள்ளோம் அம்பிகையே கருமாரியே திருவடி தாமரையில் பூக்கள் தூவி பூஜை செய்ய புது மலர் பல வகை கொண்டு வந்தோம் புவனேஸ்வரியே சிந்திக்கும் போதெல்லாம் சீர்தந்து பேர்தந்து சிறப்பு தந்து வந்திக்கும் வேளையில் வரம் தந்து காக்கும் வசந்தமே சந்திக்க வேண்டும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததும் உனை கண்டிட ஓடி வந்தேன் சங்கரியே லலிதாம்பிகையே தொண்டர் நாடெனும் தொண்டை நாட்டு திருவேற்காட்டிலே அண்டம் குளிபிடிக்க அரசாளும் மகராணி உறங்கலாமா என் திசையும் என்னன்னை எப்போது எழுந்தருள்வாள் என ஏங்குமே கண்விழி எழுந்து வந்து கதவு திற எமைப்பார் கலி தீரம்மா உளமொன்றி உயிருன்றி ஒவ்வொரு அணுவும் ஒன்றியே வருகையை எதிர்நோக்கி வழிமேல் விழிவைத்தோம் வா தாயே வா நவகோணம் மறுகோணம் ஐங்கோணம் நாற்பத்து முக்கோணம் என்றே பல பல கோணங்களில் வீற்றிருக்க பார்க்க வேண்டும் அம்மா சிவசக்தி கருமாறி திருநீரணி நெற்றி காண வேண்டும் செந்தூர திலகமதும் சிங்காரப்புன் சிரிப்பும் காண வேண்டும் மஞ்சளும் சந்தனமும் அப்பிய கன்னங்கள் காண வேண்டும் எங்களின் பிணி தீர வினை தீர இன்முகம் காட்டு அம்மா வேம்பும் வெள்வேலும் நிழல் காட்ட ஆங்கே நீ குற்றினிலே பாம்பாக நீண்டு படமெடுப்பாய் நடமிடுவாய் பூங்கொடியே நீ வாழும் வேட்காட்டில் பாம்பேது நஞ்சேது பயமேதம்மா தீயதெல்லாம் ஓடும் பேயோடும் திரும்பியே பார்க்காமலே மணவாழன் தன்னோடு மணக்கோலம் மகத்தியற்கு காட்ட வந்தாய் வணக்கங்கள் சொல்லிடவும் வாழ்த்துக்கள் பெற்றிடவும் வந்தோம் அம்மா திரிசூலம் கையேந்தி சிங்கத்தின் மேலேறி வாராயோ நீ தெரிசிக்க காத்துள்ளோம் வெகு நேரம் மனம் சற்றே இழகுவாயா கந்தனுக்கு வேல் கொடுத்தாய் வந்த பகை முடித்தாய் கண்ணா தாளே எந்தனுக்கும் என்னோடு வந்தோர்க்கும் என்ன செய்ய நினைக்கின்றாய் சொந்தமெது பந்தமெது ஒன்றுமில்லை எந்தனுக்கு கலையும் மேகம் வந்துவிட்டேன் அம்மா இனியும் நீ என்னை வாட்டலாமா வேதபுரி என விளங்கும் வேட்காட்டில் உனை பார்த்து போன பின்னே ஏழை குடிசைகளும் மாளிகையாய் மாறிவிடும் புதுமை என்னே ஓம் என்னும் நாதத்தின் உள்ளுரையும் என்னுயிரே ஒன்றீங்காரம் தூங்காமல் தூங்குதற்கு தாலாட்டு பாடுதடி துரிய காந்தி ஆதிசக்தி அம்மா அந்தரியே சிவகாமி அபிராமியே ஏழிசையை வீணையிலே மீட்டுகிற கயற்கண்ணி மாதங்கியே ஞானத்தை மோனத்தில் நாட்டுகிற வானத்தி பார்ப்பனியே காமாட்சி விசாலாட்சி ஆறு சக்தி சேர் கருமாறி வருகதாயே பாலி நதிக்கரையில் பனையாச்சி பக்கத்தில் கோயில் கண்டாய் ஞான சம்பந்தன் நற்றமிழ் பாடலுக்கு தலையசைத்தாய் காலை வரும் முன்னே ஓடோடி வந்தேனே கவிகள் பாட மாலை வாடிவிடும் என் பாடல் வாடாது ஏற்றுக்கொள்வாய் திருநீற்று தீர்த்தத்தில் நீராடி அகத்தியரும் ஞானம் பெற்றார் சித்தரெல்லாம் வந்துனது திருத்தலத்தை வழிபட்டு முக்தி பெற்றார் குறி சொல்லி குறை நீக்கும் கோமளமே உந்தன் வாக்கு அருள்வாக்கு செல்வாக்கு அளிக்கின்ற நல்வாக்கு அன்னை வாக்கு திருமாலின் இளையவள் நீ கருணாக கருமாரி கிருஷ்ணமாரி சிவசக்தி பராசக்தி சிற்சக்தி பொற்சக்தி ஏழு சக்தி கலைவல்லி மலைவல்லி கற்பூரவல்லி கனகவல்லி நலம் யாவும் தருகின்ற நாதவல்லி வேதவல்லி நளினவல்லி தந்திரம் யந்திரம் மந்திரத்தால் வழிபட்டும் பயன் காணாது வந்திருந்து அம்மாவை அங்கத்தால் பலமாக சுற்றி வந்தால் எங்கிருந்தோ வந்தவினை எப்படியோ ஓடிவிடும் என்னவென்போம் அங்கையில் கனி போல அனுபவமே சத்தியமே அறிந்தோம் யாமே வேப்பிலையால் வினை தீர்க்கும் வித்தகியே முத்தமிழே வேட்காட்டம்மா பார்ப்பதெல்லாம் உன் தோற்றம் வாழ்க்கையிலே புது மாற்றம் ஏற்றமேதான் காப்பவள் நீ கண் விழித்து பார்த்திடம்மா கைவீசி நடந்து வாராய் கருமாறி அம்மாவே எழுவாயே வருவாயே சுப்பிரபாதம் திருவேற்காட்டினிலே தேவி உனை கண்ட பின்பு தீது ஏது ஒரு குறையும் இல்லையம்மா எருவரினும் நன்மைக்கே பாதை காட்டும் தினந்தோறும் விடிகாலை திருவிளக்கில் ஒளியேற்றி உருக்கமாக தவ சுப்பிரபாதத்தை பாடுவோர் இல்லங்கள் கோயிலாகும் தவ சுப்பிரபாதத்தை பாடுவோர் இல்லங்கள் கோயிலாகும் திருமேனியில் நாகங்கள் விளையாடும் கருநீலினி பார்வதி கருமாரி அருளாளர்கள் போற்றிடும் திரிசூலி அபயம் தரும் சங்கரி மகமாயி திருமேனியில் நாகங்கள் விளையாடும் கருநீலினி பார்வதி கருமாரி அருளாளர்கள் போற்றிடும் திரிசூலி அபயம் தரும் சங்கரி மகமாயி சிவமாமணி உடனமருமையவளே இமவான் மகளிவளெனும் பெருமையடே கணநாதனே முருகனை ஈன்றவளே காமாட்சி மீனாட்சியே கற்பகமே தவமே புரி சித்தர்கள் மத்தியிலே நவதாண்டவமாடிடும் நர்த்தகியே கருவில் புகுமாயை களைபவளே பிறவிச்சுழல் மீட்டிடும் பெருமையளே கருணை கடல் நீ கருதார் வாழ்வினில் விதினியே உனையே நினைவார் மதினியே உருகும் அடியார் நிதினியே திருவேக்காடே நம் வீடு கருமாரியின் மகிமையை தினம் பாடு அரவிந்த மலர்ப்பத மதை நாடு ஆபத்தினில் காப்பது அவள் பாடு உடுக்கை ஒலியே ஓம் நாதம் அதைத்தான் உணர்த்தும் நாள் வேதம் இழக்கை ஏந்திடும் திரிசூலம் மலர்கை வழங்கும் செந்தூரம் திருநாமத்தை சொன்னதும் தித்திக்கும் கருமாரிய உன் புகழ் எத்திக்கும் பெரும் யோகியர் முனிவர்கள் புத்திக்கும் அரிதானது என்பசம் சித்திக்கும் அம்மா எழுக எழுந்தருள்க என்னாவினிலே எழுதிடுக அன்பர்க்கெல்லாம் வினயகல அருளை பொழிக கனி தருக கற்சிலை எல்ல கண் கண்ட தெய்வம் அற்புதம் மாற்றும் அதிசய தெய்வம் பொற்பதம் பணிந்தால் நற்பதம் நல்கும் கற்பகவிருஷம் கருமாறி தெய்வம் அறியாத செய்த பாவம் கருமாறி பொறுத்தருள் மன்னித்திடு மன்னித்திடு வேர்காட்டு மரகதமே அறியாது செய்த பாவம் கருமாறி பொறுத்தருள் மன்னித்திடு மன்னித்திடு வேர்காட்டு மரகதமே ஸ்ரீதேவி கருமாரி கௌமாரி கௌரி உமா மகேஸ்வரி तिरुवेर्काटिले கொலுவமர் சிங்காரி திரிபுர சுந்தரியே நீ இன்றேல் நான் இல்லை நிலவில்லை கதிரில்லை பிரபஞ்சமே இல்லையே ஓங்கார ஒலியாளே ஒய்யார நடையாளே உன் பாதம் சரணங்களே எழுந்து நீ வந்ததும் இதயம் கனிந்ததும் என்னவெனச் சொல்லுவே நான் எதிரிலே உன்னுரு ஒளிமயம் அருள்மயம் எங்கெங்கும் உன் தோற்றமே ஓம் சக்தி கருமாரி ஓம் சக்தி கருமாரி உன்னாமம் விண்ணை எட்டும் தேன் சிந்தும் புன்னகை தெவிட்டாத முதமோ திருப்பாதம் சரணங்களே கிழக்கு வெளுக்கு முன் பசு வந்து நின்றது ஓ பூஜை நடக்குதம்மா அறக்கரை அடிக்கவே அருமுகன் வேல் வாங்க அன்னையை நெருங்குகின்றான் உடுக்கை ஒலி கேட்கிறது மணி ஊசை அதிர்கிறது கணபதியின் நர்தனமே கொடுக்கின்ற கருத்தாளே குறி சொல்லும் திறத்தாளே திருப்பாதம் சரணங்களே ஆதிபராசக்தி மகாமாரி மாகாணி ஐந்தொழில் ஆற்றுவாய் நீ ஆனந்த பைரவி அமிர்த வர்ஷிணி அகிலாண்டேஸ்வரி நீ வேதபுரி நாயகி வித்தைக்கு அதிபதி வெற்றி திருமகள் நீ யார் யார்க்கு எது வேண்டும் என்பதை அறிவாய் நீ அருட்பாதம் சரணங்களே நம்பிக்கை ஒளியாக நாடுவார் துணையாக நட நின்று காப்பவள் நீ அன்புக்கை தருபவள் நெஞ்சினில் அமர்பவள் அடியார்க்கு எளியவள் நீ இம்மையிலும் மறுமையிலும் ஏழேழு பிறவியிலும் என்னுடன் இருப்பவள் நீ இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் எப்போதும் உன் பாதம் சரணங்களே பகலாம் அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை அழகான அம்பிகை நீ இரவிலே ஏனம்மா பாம்பாக உலகுவாய் இதுவும் ஒரு லீலைதானோ திரிசூலம் ஒரு கையில் கட்கம் ஒரு கையில் உடுக்கை ஒரு கையிலே பொற்கிண்ணம் ஒரு கையில் அற்புதம் ஆனந்தமே பொற்பாதம் சரணங்களே எத்தனை பேருக்கு இல்வாழ்வும் நல்வாழ்வும் ஏற்படுத்தி தந்தாய் ஏது குறை என்றாலும் எல்லாம் சரியாகும் என்றே நீ வாக்கு தந்தாய் முத்தான முத்தழகி மோகனத்தில் இத்தார்க்கு முக்தியையும் வந்து தந்தாய் பக்தர்களின் பாசத்தில் கட்டுண்ட கருமாறி பாதங்கள் சரணங்களே கோடிகரு கொண்டவளே நாடி வரும் நவநிதியே ஆடி வரும் பூந்தென்றலே பாடி வரும் பக்தர்களின் பாமாலை ஏற்பவளே தேடி வரும் தெய்வீகமே நீடு துயில் நீக்கும் காலை இளங்கரிரே கற்பூர பெட்டகமே பாடுகின்ற பயிருக்கு மாறியன வருபவளே பாதங்கள் சரணங்களே உள்ளிடுக்கும் மூச்சாகி ஊடுருவும் பேச்சாகி தள்ளாது உடனிருப்பாய் கள்ளுண்ட வண்டை போல் கட்டுண்டு உனை சுற்றி களிநடனம் ஆட வைப்பாய் மெல்ல மெல்ல நினைவடங்கி மேல்தளத்தை நான் அடைய நல்ல வழி காட்டிடுவாய் சொல்ல ஒண்ணா சுகமம்மா சொல்லடங்கும் மோன நிலை செல்வியே சரணங்களே உன் கையில் பிள்ளை நான் உனக்கே அடைக்கலமே உன்னையே பார்த்திருப்பே உன்னகைப்பாயனை பார்த்து ஊரித்து போவாயே அன்னையே அருட்கடலே பொன்மடியில் தாலாட்டு பாலூட்டு சீராட்டு உன்னையன்றி வேறு துணையார் கண்ணில் ஒளியாகி கலந்திருக்கும் கருமாறி மென்பாதம் சரணங்களே என்னுடைய உறவெல்லாம் இந்த பிறவி மட்டும் எப்போதும் கூட வருமா இடையிடையே எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் ஏதேனும் நன்மை தருமா உன்னுடைய சந்நிதியில் என்னாலும் நிம்மதியே ஒரு கணமும் மாறாததே உன்னுறவு உயிருறவு உயிரையும் தொடருறவு அன்னையே சரணங்களே கற்றதெல்லாம் முந்தன் காலடியில் வைத்துவிட்டு பித்தானே உன்னிடமே பெற்றதெல்லாம் முந்தன் பொற்பதத்தில் போட்டுவிட்டு பற்று வைத்தே உன்னிடமே மற்றதெல்லாம் மறந்தேன் மறவேன் உன்னை மட்டும் சுற்றி வந்தேன் உன்னிடமே தொட்டதெல்லாம் சுட்டதனால் தொட்டு விட்டேன் உன்பதமே மற்றென்ன சரணங்களே வேர்காட்டு கருமாறி வேண்டுவது ஒன்றேதான் நீ வேண்டும் என வேண்டினேன் பார்வாயோ என எண்ணி பதை பதைத்தேன் உன் பார்வை பட்டதம்மா கண்டு கொண்டேன் நீர் கோலம் போட்ட பின்பு நின் கோலம் பார்க்க வந்தேன் நின்று விட்டாய் நெஞ்சுக்குள்ளே தேர்கால்கள் சுற்றி வர திருவடம் பிடிக்கின்றேன் தெய்வமே சரணங்களே என்னை அறிவதற்கு எத்தனை நாள் முயன்றும் ஏதும் புலனில்லையே உன்னை கண்ட பின்னே உணர்ந்து தெளிந்த பின்னே என்னவோ ஆகிவிட்டேன் அன்னை என்றால் நீ அன்னை ஆட்கொண்டா என்னை அன்பு மடை இறந்ததம்மா பின்னை என்ன சொல்ல பேரின்ப வெள்ளமம்மா தாயே சரணங்களே விழி வெள்ளியாய் தோன்றி விடுகின்ற பொழுதாகி விழி திறந்தாயம்மா அடிவானம் என்றாலும் அணுகியே வந்தாய் நீ அபயம் அபயம் அம்மா கடிகாரம் எதற்கு காலம் இடம் எதற்கு கடலில் கரைந்த பின்னே அடையாளம் போனதடி யாவும் நீயானதடி ஆனாலும் சரணங்களே நாவார ஓடி வரும் நல்ல தமிழ் சொற்கள் எல்லாம் நின் பாடாகட்டும் நான் பாட நீ கேட்க நமக்கு நாமே சுவைத்து பேரின்பத்தை ஊட்டட்டும் நீ யாரோ நான் யாரோ என்ற நிலை மாறி நீயே நான் என்றாகட்டும் தாயே உன் திருவடிகள் ஏழைக்கு கிடைத்ததடி சரணங்கள் சரணங்களே ஆயிரம் சங்கு அபிஷேகமேற்கும் தாயவள் தூயவள் வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் ராமதாசரின்னாவிலே வந்து நல்ல குறி சொல்லுவாள் வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் அவள் தரும் கருஞ்சாம்பல் திருநீர் பிணி தீர்க்கும் அல்லலெல்லாம் போக்கும் வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் வேப்பிலையே காப்பு ஏவல் பில்லி சூன்யம் எது வந்து என்ன செய்யும் வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் பட்ட மரம் துளிர்க்கும் விட்ட உயிர் பிழைக்கும் கெட்ட குடி தழைக்க வைப்பாள் வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் மங்கையர் மனம் குளிர மண வாழ்க்கை செம்மையுற குங்குமம் கொடுத்திடுவாள் வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் அள்ளி தருவதிலே அருள்மழை பொழிவதிலே அவளுக்கு நிகரவளே வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் புற்றுக்குள் இருந்தாலும் எட்டு திக்கும் ஆழ்வாள் உற்ற துணை அவளே வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் அவள் வாக்கு அருள் வாக்கு அணுவளவும் பிசகாது அப்படியே நடக்கும் அம்மா வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் உண்ணும் உணவு உடை உரையுள் எண்ணுமெண்ணம் எல்லாம் அவள் பிச்சை வேர்காட்டில் வாழும் வந்த கருமாரி தேவிக்கு மங்களம் சித்திரா பௌர்ணமி திருநாளில் அம்மாவின் அலங்காரம் அற்புதம் வேர்காட்டில் வாழும் வந்த கருமாரி தேவிக்கு மங்களம் ஆடிப்பூரத்தில் அபிஷேக நாயகி ஓலம் கொள்ளையழகு வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் தனம் தருவாள் கல்வி தருவாள் தளராத மனம் தருவாள் சகலமும் தருவாள் வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் நாடி வரும் அன்பர் நலிவெல்லாம் தீர்க்கும் நாயகி சிவசக்தி வேர்காட்டில் வாழும் அந்த கருமாரி தேவிக்கு மங்களம் கருமாரி தேவிக்கு மங்களம்